மாலே மணிவண்ணா மாலை ராஜவான் மேலையாறு ஞானத்தையெல்லாம் நடுங்க முறவு செல்வன பாவண்ணவண்ணத்தும் பாய்ந்த ஜன்மியமே போல்வன ஜன்னங்கள் போய்பாடுடையனவே தாளப்பெருந்தரையே நல்லான் விதைப்பாரே கோவலத்தே பொடியே விதானமே ஆறு நிலையாகருள்